நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு சேர்ப்பது கோழி சால்னா செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ சின்ன வெங்காயம் அரை கப் தக்காளி அரை கப் கொத்தமல்லி அரை கப் தேங்காய் கால் மூடி பச்சை மிளகாய் ரெண்டு சோம்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ஒரு பிழிக்கரண்டி அளவு கருவேப்பிலை ரெண்டு கொத்து புளி கோலி குண்ட அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு செய்முறை முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் கால் மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் பொடியை நறுக்கி அது போட்டு வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளி போட்டு தக்காளியும் வதக்கிடணும் தக்காளி வதங்கினதும் சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே டாஸ் பண்ணி விடணும் பண்ணிவிட்டு மஞ்சப்பிடி மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த புளி கரைச்சி அதையும் ஊற்றிடணும் புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா ராஸ்மல் போய் கொதிக்க வரட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அந்த பொடியாக க பண்ணி போட்டு அந்த கரைசலோடைய நல்லா வேக விடணும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வந்த உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட் அது இது கலந்துடணும் எல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தூவி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோழி சால்னா தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்